பச்சமலை பவளமலை எங்களது நாடு பச்சமலை பவளமலை எங்களது நாடு அந்த பரமசிவன் வாழறதும் எங்களது நாடு அந்த பரமசிவன் வாழறதும் எங்களது நாடு கொச்சிமலை கொடகுமலை எங்களது நாடு கொச்சிமலை கொடகுமலை எங்களது நாடு அந்த குமரேசன் வாழறதும் எங்களது நாடு நாடு அந்த குமரேசன் வாழறதும் எங்களது நாடு பச்சை கொத்தி கொள்ளுவாருண்டோ பச்சை கொத்தி கொள்ளுவாருண்டோ இந்த நாட்டிலே பாசி வாங்கி கொள்ளுவாருண்டோ இந்த நாட்டில் பாசி வாங்கி கொள்ளுவாருண்டோ கண கண கண கண கண கண தன தன தன தன தன பச்சை மலை எங்களது நாடு பச்சை எங்களது நாடு நாகப்பட்டினம் ஜில்லாவிலே நாகப்பட்டினம் ஜில்லாவிலே நடந்து குத்தினோ நடந்து குத்தினோ சென்னை பட்டணம் ஜில்லாவிலே சேர்ந்து குத்தினோ சென்னை பட்டினம் ஜில்லாவிலே சேர்ந்து குத்தினோ கோயம்புத்தூர் ஜில்லாவிலே கூடி குத்தினோ கோயம்புத்தூர் ஜில்லாவிலே கூடி குத்தினோ தஞ்சாவூர் ஜில்லாவிலே தாவி குத்தினோ தஞ்சாவூர் ஜில்லாவிலே தாவி குத்தினோ இந்த பெண் ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲಾವಿಲೆ ಪಾಡಿಕೊತ್ತಿನೋ இந்த பெங்களூரு ஜில்லாவிலே பாடி கொத்தினோம் பாடி கொத்தினோம் பாடி கொத்தினோம் பாடி கொத்தினோம் பாடி கொத்தினோம் நல்ல நல்ல பாம்பு பச்சை நல்ல நல்ல தேழு பச்சை நல்ல நல்ல பாம்பு பச்சை நல்ல நல்ல தேழு பச்சை நல்ல நல்ல கொக்கு பச்சை நல்ல நல்ல புறா பச்சை நல்ல நல்ல கொக்கு ಪಚ್ಚೆ நல்ல நல்ல புறா பச்சை பச்சை மலை பவள மலை எங்களது நாடு அந்த பரமசிவன் வாழறதும் எங்களது நாடு